فقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما وقال نبينا عليه الصلاة والسلام إن الله سائل كل راع أم استرعاه أحفظ أم ضيع ஹத்தா யுஸ் அல ரஜுலு அன் அஹ்லி பைத்திஹி அவ் கமா கல் அலி சலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லா ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு எத்தனையோ செல்வங்களை எத்தனையோ ஞாமத்துகளை எத்தனையோ அருட்கொடைகளை எல்லாம் வழங்கி அந்த ஞாமத்துகளை அந்த ஞாபகம் அந்த அருட்கொடைகளை மனிதன் முறையாக பயன்படுத்தும் பொழுது அது அந்த மனிதனுக்கு ஞாபகத்தாக அமையும் அதே ஞாபகத்தை அந்த மனிதன் முறைகேடாக பயன்படுத்துவானையானால் மிஸ்யூஸ் பண்ணுவானையானால் அந்த ஞாபகத்தை அவனுக்கு நிக்கமத்தாக அதாவது அல்லாவுடைய சாபத்திற்கு காரணமானதாக மாறிவிடும் என்பதை அல்லா ரபுல் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு எச்சரிக்கின்றான் அல்லாவுடைய ஹபீப் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் நமக்கு பல இடங்களிலே எச்சரிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அல்லா ரபுல் ஆலமீன் வழங்கிய நியமத்து மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய அருட்கொடையை ரபுல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுகின்றான் அதை ஜீனா என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் இது மனித வாழ்க்கைக்கான ஒரு அலங்காரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய இனிமைக்கு இது மெருகூட்டக்கூடியது சுவை சேர்க்கக்கூடியது என்று வர்ணிக்கின்றான் இன்னொரு இடத்திலே இது நியமத் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான் இன்னொரு இடத்திலே ஹிபா என்று வர்ணிக்கின்றான் இது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்று வர்ணிக்கின்றான் இப்படி அல்லாவால் பல்வேறு வார்த்தைகளால் பல்வேறு இடங்களிலே வர்ணிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நியாமத் மிகப்பெரிய செல்வம் அல்லது மிகப்பெரிய அமானிதம் என்னவென்று பார்ப்போமேனால் அது அல்லா ரபுல்லாலமீன் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய வாழ்க்கையின் இனிமையை மெருகேற்றுவதற்காகவும் அவனுடைய வாழ்க்கையின் இனிமைக்கு அலங்காரம் ஊட்டக்கூடியதாகவும் அமைந்திருக்கக்கூடிய அவனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய பிள்ளை செல்வம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான குழந்தை வளம் இந்த பிள்ளை செல்வத்தை எல்லா மதங்களும் எல்லா சமயங்களும் எல்லா இசங்களும் எல்லா கொள்கைகளுமே இது மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய செல்வம் மிகப்பெரிய அருட்கொடை என்றெல்லாம் சொல்கின்றன ஆனால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் மட்டும்தான் பிள்ளை செல்வத்தை அதை செல்வம் நியமத் அருட்கொடை ஹிபா என்றெல்லாம் வர்ணித்துவிட்டு அதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக அல்லாஹ் சொல்கின்றான் இது உங்களுக்கு வழங்கப்பட்ட அமானிதம் என்று சொல்கின்றான் அமானிதம் என்றால் என்ன ஒரு பொறுப்பை அல்லா ரபுல்லால் நம்மிடத்தில் கொடுத்து இந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றுங்கள் இந்த அமானிதத்தை நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் மோசடிக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் அமானியத்தை நிறைவேற்றாத மோசடிக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு செல்வம் தான் குழந்தை செல்வம் என்று அல்லாட தீனல் இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது எப்படி குழந்தைகள் பிள்ளைகள் நமக்கு எப்படி அமானிதமாக ஆகின்றார்கள் ஏனென்றால் குழந்தை செல்வத்தை பற்றியும் குழந்தை வளர்ப்பை பற்றியும் நாம் பல்வேறு நேரங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம் ஆனால் அன்றாடம் சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டிய நம்மவர்கள் எல்லா விஷயங்களிலும் உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டிய முஸ்லீம்கள் குழந்தை வளர்ப்பு விஷயத்திலும் பிள்ளைகளை பராமரிக்கும் விஷயத்திலே எங்கே வழி மாறிவிட்டார்களோ வழி தவறிவிட்டார்களோ அந்த அமானித பொறுப்பை கோட்டை விட்டு விட்டார்களோ என்று நாம் நினைக்கும் அளவுக்கு அன்றாட நிகழ்வுகள் முஸ்லிம் சமுதாயத்திலே மிக மிக மோசமான நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது நம்மால் கவலைப்படாமல் அச்சம் கொள்ளாமல் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாது என்று அல்லாஹ் எம்பெருமானா சல்லாஹூ செல்லமல் சொன்னார்கள் குள்ளு மௌலூது யூலதலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே உலகத்தில் எந்த குழந்தைகள் பிறக்கின்றதோ அது ஒரு முஸ்லீம் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதர் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது ஜார்ஜ் புஷ் வீட்டிலேயோ அல்லது ஒபாமா வீட்டிலேயோ அல்லது அத்வானி வீட்டிலேயோ நரேந்திர மோடியுடைய வீட்டிலேயோ யாருடைய வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி அந்த இதை விட மோசமானவர்களான அபூஜகல் அபுலஹாபுடைய வீட்டில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் யூலதாளல் ஃபித்ரா ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயற்கை மார்க்கமான தீனல் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே அந்த குழந்தைகள் பிறக்கின்றன ஃபித்ராவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயற்கையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையில் தான் குழந்தைகள் பிறக்கின்றன உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் என்று பெருமானா சல்லல்லாத்திரம் குறிப்பிடுகின்றார்கள் பிறகு எப்படி அந்த குழந்தைகள் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களாக மாறுகின்றன பிறகு எப்படி அந்த குழந்தைகள் அல்லாவை மறுக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அல்லாஹ் நிராகரிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் அபவாஹு ஹவ்விதானிஹி அவ்யு யு மஜ்ஜிசானிஹி அவ் யு அவருடைய பெற்றோர் தான் அந்த குழந்தையை ஒரு நெருப்பை வணங்கக்கூடியவனாகவோ அல்லது ஒரு யூதனாகவோ அல்லது ஒரு நசாராவாகவோ அந்த பெற்றோர்கள் தான் மாற்றி விடுகின்றார்கள் இல்லை என்றால் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஃபித்ராவின் அடிப்படையிலே இஸ்லாத்தின் அடிப்படையிலே இயற்கை மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் தான் அல்லாஹ் எல்லா குழந்தைகளையுமே உலகத்திற்கு அனுப்புகின்றான் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் சொல்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சகோதரர்களே முஸ்லீம் பெற்றோர்களாகிய நாம் நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை அல்ல நம்முடைய செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் அல்லா ரபுல் ஆலமீன் படைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை கெட்டவர்களாக படைப்பதில்லை படைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை வழிகட்டவர்களாக படைப்பதில்லை படைக்கும் பொழுது அல்லா ரபுல்லால் அந்த குழந்தைகளை முரடர்களாகவோ வழிகட்டவர்களாகவோ மார்க்கம் தெரியாதவர்களாகவோ சமூக விரோதிகளாகவோ அல்லாஹ் படைக்கவில்லை எல்லா குழந்தைகளுமே இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஃபித்ரத்தின் அடிப்படையிலே இயற்கையான மார்க்கம் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன என்று இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை நாம் வழிகட்டவர்களாகவோ முரடர்களாகவோ பாவிகளாகவோ நரகத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர்களாகவோ மாற்றி விடுவோமேனால் அந்த குற்றம் அந்த பாவம் பெற்றோரைத்தான் சாரும் அதனால்தான் அல்லா ரபுல் ஆலமீன் குழந்தை செல்வத்தை அமானிதம் என்று வர்ணிக்கின்றான் உங்களிடத்தில் கொறுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தையை ஒரு நல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தான் அந்த குழந்தையை கொடுக்கின்றேன் பிள்ளைகளை உங்களுக்கு வழங்கும் பொழுது அந்த பிள்ளையை நல்ல பிள்ளையாக உருவாகும் என்ற இயற்கை அடிப்படையில் தான் வழங்குகின்றேன் நீங்கள் தான் அந்த பிள்ளைகளை முறைப்படுத்தாமல் நெறிப்படுத்தாமல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ வைத்ததன் விளைவு இன்றைக்கு அந்த குழந்தைகள் முரடர்களாகவோ பாவிகளாகவோ கொலைகாரர்களாகவோ கொள்ளைக்காரர்களாகவோ மோசடிக்காரர்களாகவோ மாறிவிடுகிறார் என்றால் அதற்கு காரணம் பெற்றோர்தான் அப்படிப்பட்ட அமானிதத்திற்கு சகோதரர்களே நாம் குறைபாடு வைக்கும் பொழுதுதான் நாம் அல்லாவுக்கு முன்னால் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகின்றோம் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அழகாக சொன்னார்கள் இன்னல்லாஹ் சாயிலு குள்ளி ராயின் அம்மஸ்தர் ஆகும் மறுமையிலே ஒவ்வொரு பொறுப்பாளியையும் அவன் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான் ஒவ்வொரு பொறுப்பாளி இன்னல்லாஹ் ராயின் இன்னல்லாஹ் சாயிலுன் அலா குள்ளி சா ராயின் அம்மஸ்தர் ஆஹூ ஒவ்வொரு பொறுப்பாளியும் அவன் என்ன பொறுப்பை ஏற்றுக்கொண்டானோ அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவான் எப்படி ஹஃபிதா அம் வையா அந்த பொறுப்பை அவன் முறையாக நிறைவேற்றினானா அல்லது அந்த பொறுப்பை கேவலப்படுத்தினானா இழிவுபடுத்தினானா வீணாக்கினானா என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான் என்று பொதுவாக எல்லா பொறுப்பை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான் ரசுல்லா சொல்கின்றார்கள் எல்லா பொறுப்பை பற்றியும் எல்லா பொறுப்பாளிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் அந்த பொறுப்பை நிறைவா முறையாக நிறைவேற்றினார்களா அல்லது அந்த பொறுப்பை பாழ்படுத்தினார்களா என்பதை பற்றி விசாரிக்கப்படுவார்கள் என்று பொத்தா பொதுவாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள் ஹத்தா யுஸ் அலு ரஜு ஹத்தா யுஸ் ரஜுலு அன் எந்த அளவுக்கு என்றால் எந்த ஒரு மனிதனும் அவனுடைய குடும்பத்தாரை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவான் அவனுடைய தாய் அவனுடைய சகோதரி அவன் பெற்ற பிள்ளைகள் அவனுடைய மனைவி என்று அவனுடைய குடும்பத்தாரை இவன் தர்பியத்து படுத்தினானா ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்கினானா ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தானா இஸ்லாமிய அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுத்தானா என்பதை பற்றி குடும்ப தலைவன் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவான் என்று பெருமானா சொல்லல்லா சொல்கிறார்கள் எல்லா பொறுப்பென்று பத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு ஏன் குடும்ப தலைவனை பற்றி மட்டும் சிறப்பாக சொல்ல வேண்டும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு காரணம் குழந்தைகள் என்பவர்கள் ஒரு பெற்றோருக்கு அல்லாவால் வழங்கப்பட்ட அமானிதம் அந்த அமானிதத்தை அவன் பாதுகாத்தானா பாழ்படுத்தினானா என்பதை பற்றி மறுமையிலே அல்லாவால் விசாரிக்கப்படுவான் அருமை சகோதரர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சென்ற வாரம் கேள்விப்பட்டோம் ஒரு மாணவன் தன்னுடைய பள்ளிக்கூட தனக்கு பாடம் கொடுக்கக்கூடிய ஆசிரியை வகுப்பறையிலே வைத்து குத்தி கொன்று விட்டான் அது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் என்று சென்ற வாரம் எனக்கு வந்து தகவல் அது ஷியா முஸ்லீம் போரா முஸ்லீம் சேர்ந்தவர் என்று பிறகு விசாரித்த பொழுது இல்லை நம்முடைய தமிழ தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய சாதாரண முஸ்லீம் தான் என்ற தகவல் கிடைத்தது ஒரு முஸ்லீம் மாணவன் அவன் படிக்கக்கூடிய பள்ளி ஆசிரியையை குத்தி கொலை செய்யக்கூடிய அவளுக்கு அவனை முரடனாகவும் வன்முறையாளனாகவும் உருவாக்கியது எது என்று ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு ஆசிரியரும் யோசிக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் அதற்கு பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வேறொரு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு எட்டாம் வகுப்பு மாணவன் திருப்பூரில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருப்பூரிலே பள்ளிக்கூட விடுதியிலேயே தூக்கில் மாட்டி தொங்கியிருக்கின்றான் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றான் எட்டாம் வகுப்பு மாணவன் என்ன நேர்ந்தது இந்த மாணவர்களுக்கு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று தங்களுடைய உயிரை மாய்க்கிறார்கள் அல்லது தனக்கு பாடம் கற்றுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உயிரை மாய்க்கிறார்கள் என்றால் இவர்களை இந்த நிலைக்கு தள்ளியது எது என்று சிந்திக்க வேண்டிய தருணத்திலே ஒவ்வொரு சமுதாயத்தவரும் ஒவ்வொரு சமூக அக்கறை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முஸ்லீம்களாகிய நாம் உலகத்திற்கே அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிறிய பெரிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கமாகிய தீனல் இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இந்த நேரத்திலே அதிக பொறுப்புள்ளவர்களாக ஆகின்றோம் மிகப்பெரிய கடமை கொண்டவர்களாக ஆகின்றோம் இப்படி அழகாக வாழ வேண்டிய ஒரு அற்புதமான சமுதாயம் ஒரு இளைய சமுதாயம் வன்முறையாளர்களாகவும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கும் அல்லது மற்றவர்களுடைய உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கும் இவர்கள் நிலை மாறுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இந்த சமூகம் காரணமா அந்த பெற்றோர் காரணமா அவர் படிக்கக்கூடிய பள்ளி சூழல் காரணமா கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் காரணமா அல்லது அவன் சார்ந்த மார்க்கம் காரணமா என்று யோசிக்க கடவுடைய தருணம் இது இதைத்தான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஒரு தந்தை பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய கடமை என்னவென்றால் குறிப்பாக தந்தை தான் பிள்ளைக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல அந்த பிள்ளைக்காக எந்த நேரத்திலும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாவா என்னுடைய பிள்ளையை சைத்தானுடைய சூழ்ச்சிக்கு ஆளாக்கி விடாதே என்னுடைய குழந்தைகளை நீ சைத்தானுடைய உணர்வுகளுக்கு ஆளாக்கி விடாதே என்னுடைய குழந்தைகளை வழிகெடுத்து விடாதே என்று எந்த நேரம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லா ரபுல்லாலுமே நமக்கு கற்றுத்தருகின்றான் எம்பெருமான சல்லல்லாசம் கற்றுத்தருகின்றார்கள் அதற்கு மரியம் அலை சலாத்து வலாம் அவருடைய சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் மரியம் அலை சலாத்து வலாம் அவர்கள் குழந்தை பிறந்தவுடன் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத் ஆலயமிரால் சொல்கிறான் இன்னி சம்மை துகா மரியம் நான் மரியம் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கிறேன் என்று மரியம் அலை சலாத்துடைய தாயார் குழந்தை பிறந்தவுடன் பிள்ளைக்கு பெயர் வைக்கிறார்கள் பெயர் வைத்துவிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார்கள் இன்னி ஒய்துஹா பிக்க துரியத்தஹா மின ஷைத்தான் ரஜீம் யாழ்லா என்னுடைய இந்த பிறந்த குழந்தையை இந்த பிறந்த குழந்தையை உன்னை கொண்டு பாதுகாப்பு தருகிறேன் இந்த குழந்தைக்காகவும் இந்த குழந்தையினுடைய வம்சத்தாருக்காகவும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தருகின்றேன் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு தந்தை செய்ய வேண்டிய முதல் கடமை ஒரு தாய் செய்ய வேண்டிய முதல் கடமை யாழ்லா என்னுடைய பிள்ளையை நீ சைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாத்து விடு சைத்தானுடைய வழிகேட்டு என்னுடைய பிள்ளைகள் ஆளாகி விடாமல் பாதுகாத்து விடு என்று துவா செய்ய வேண்டியது கடமை சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முஸ்லீம் சமுதாயமாக நாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம எத்தனை பேர் நமக்கு குழந்தை பிறந்தவுடன் நமக்கு பிள்ளை பிறந்தவுடன் பெருமானார் கற்றுக் கொடுத்த இந்த அழகான ஒரு அற்புதமான கலாச்சாரத்தை அல்லா ரபுல்லாலே உருவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான நாகரிகத்தை நாம் எத்தனை பேர் கடைபிடித்து குழந்தை பிறந்தவுடன் யாழ்லா என்னுடைய குழந்தையை சாலிகான குழந்தையாக ஆக்கு என்னுடைய குழந்தையை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து விடு என்று எத்தனை பேர் அல்லா இடத்தில் துவா செய்கின்றோம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த அற்புதமான நாகரிகத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கின்றோம் நாம் கடைபிடித்தால் அல்லவா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு அது மட்டுமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் அழகாக சொல்கின்றான் இன்னும் அற்புதமாக சொல்கின்றான் நல்ல மூமின்கள் யார் என்றால் எந்த நேரத்திலும் எடுத்து துவா செய்து கொண்டிருப்பார்கள் சூரத்தில் ஃபுர்கானில் சொல்கின்றான் ஒல்லதீன எக்கூலோன் நல்ல மூமின்கள் என்னவென்று யார் என்றால் எந்த நேரம் எடுத்து துவா செய்து கொண்டிருப்பார்கள் ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வசுரியாத்தினா குர்ரத்தாயுன் யாவா என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் ரப்பனா ஹபுலனா எனக்கு நீ அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றாய் கிஃப்டாக கொடுத்திருக்கிறாய் என்னுடைய மனைவியின் பிள்ளைகளையும் இவர்களை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக பாய் தயவு செஞ்சு அங்கங்கே அப்படி அப்படியே உட்காருங்க எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு தாண்டிக்கிட்டலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு அங்கேயே உட்காருங்க உள்ளே யாரையும் வரவிடாதீங்க பல தடவை சொல்லியிருக்கேன் இது பெரிய பாவம் இது ஜும்மாவில் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி முன்னாடி போகிறதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தவறு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எத்தனை தடவை சொன்னாலும் பெருமானா சல்லல்லா வன்மையாக கண்டிக்கிறாங்க ஜும்மா நேரத்தில் கழுத்துக்களை தாண்டி கொண்டு செல்வது நரகத்தை தாண்டுவதற்கு சமம் என்று எச்சரிக்கின்றார்கள் செய்யும் தப்பை மறுபடியும் மறுபடியும் செய்யாதீங்க பல தடவை சொல்லியாச்சு ரப்பலாலுமே நமக்கு கற்றுத்தருகின்றான் என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவியும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்று நம்ம எத்தனை பேருக்கு பிள்ளைகள் கண் குளிர்ச்சியாக இருக்கின்றார்கள் கலர் குளிர்ச்சியாக இருப்பார்கள் எத்தனை வயதிலே இரண்டு வயதிலே மூன்று வயதிலே அஞ்சு வயதிலே எட்டு வயதிலே பத்து வயதிலே கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள் அதற்கு பிறகு கண்குளிர்ச்சி என்பது தலைவலியாக மாறிவிடுவார்கள் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு தலைவலியாக மாறிவிடுகிறார்கள் கண் குளிர்ச்சியாக வளர வேண்டிய பிள்ளைகள் அவர்கள் கொஞ்சம் விவரம் தெரிந்து வாலிப பருவத்தை அடையும் பொழுது பெற்றோருக்கு தலைவலியாக மாறிவிடுகிறார்கள் அங்கே அந்த தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் இங்கே இந்த தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அந்த கும்பலோட சேர்றான் இந்த பசங்களோட பழகிறான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த ரவுடிகளோட பேசுகிறான் என்று பெற்றோருக்கு மிகப்பெரிய தலைவலி இவனை ஏன் தான் பெற்று தொலைச்சுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் டெய்லி ஒரு பிரச்சனை எழுத்துட்டு வர்றான் அதற்கு காரணம் யார் அதற்கு காரணம் யார் நாம் பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்தோமா அப்படி கண்குளிர்ச்சியாக இருப்பதற்கு நிரந்தர ஏற்பாடு செய்தோமா நாம் செல்லம் அன்பு என்ற பெயரிலே எட்டு வயது வரை ஏழு வயது வரை கண்குளிர்ச்சியாக இருப்பவர்கள் கொஞ்சம் விவரம் அறிந்த பிறகு அதே கண்குளிர்ச்சி நமக்கு தலைவலியாக மாறிவிடுகின்றதே இதற்கு காரணம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தானே ஆகவே அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட தருணத்திலே நாம் ஒரு ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்னவென்றால் பிள்ளைகளை ஒழுங்கான முறையிலே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முறைப்படி அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா கற்றுத்தந்த முறைப்படி நாம் குழந்தைகளை கடமை வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த அன்பு செல்வங்கள் நல்ல பிள்ளையாக வளர வேண்டியவர்கள் முரடர்களாகவும் கொலைகாரர்களாகவும் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி இந்த நிலைக்கு ஆளாகிறார் என்றால் அதற்கு முழு காரணம் இந்த சமுதாயமும் சமுதாயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரும் தான் என்ன அட்மாஸ்பியர் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா ஒரு பையன் சொன்னால் கண்டிப்பாக அவன் படிச்சு தான் ஆகணும் படிப்பு தான் எல்லாமே அவனுக்கு அந்த உள்ளத்தில் ஊட்டி ஊட்டி வெறியேற்றி படிப்பு படிப்பு படிப்பு படிப்பு படிப்பை தவிர அவனுக்கு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது படித்தாதான் அவனுக்கு எதிர்காலம் என்று ஒரு தவறான மூட நம்பிக்கையை நாம் ஏற்படுத்துகின்றோம் குழந்தைகளுக்கு எம்பெருமானா சல்லல்லா சொல்கிறார்கள் அந்நாசு மகாதினுக்கு மகாதினி தஹபி வல்ஃபுல்லா மனிதர்கள் என்பவர்கள் தங்கம் வெள்ளி சுரங்கங்களை போன்ற சுரங்கங்கள் அவர்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒரு சுரங்கம் இருக்கும் இவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள் தங்கம் வெள்ளியுடைய சுரங்கங்களை போன்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சுரங்கங்கள் அவர்களுக்கு எத்தனை திறமைகள் இருக்கும் எத்தனையோ அற்புதமான நற்குணங்கள் இருக்கும் அவரது குழந்தைகளிடத்திலே சுரங்கங்கள் நிரம்பி இருக்கின்றது அந்த சுரங்கம் எது என்று கண்டுபிடித்து வெளியே கொண்டு வருவதுதான் பெற்றோருடைய வேலை ஆசிரியருடைய வேலை ஆனால் இன்றைக்கு அந்த சுரங்கங்கள் மழுங்கடிக்கப்பட்டு அவர்களது திறமைகள் மழுங்கடிக்கப்பட்டு இந்த மெட்டீரியலிசம் ஆகி போன இந்த ஏற்று சுரக்காயை படித்தால் தான் எதிர்காலம் என்ற போன்ற ஒரு மூட நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு மன நம்பிக்கையை ஏற்படுத்தி படி படி படி படிப்பை தவிர என்னமே இல்லை என்ற ஒரு மோசமான மூட நம்பிக்கையை பெற்றோர்கள் பிள்ளைகள் ஊட்டுகின்றார்கள் இல்லை சகோதரர்களே படிப்பை தவிர எத்தனையோ திறமைகள் இருக்கின்றன ஒரு பிள்ளைக்கு படிப்பேறவில்லை என்பதற்காக ஒரு பிள்ளையை ஒதுக்கி விடாதீர்கள் இதற்கு வரலாற்றில் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கின்றன படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பேர் வரலாற்றில் ஷைன் ஆயிருக்கிறார்கள் ஒளி ஒளிர்ந்திருக்கிறார்கள் எத்தனை அற்புதமான சாதகங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள் நாம் ஏன் பிள்ளைகளை படிப்பது மட்டும்தான் எதிர்காலம் படிக்கத்தான் வேணும் படிப்பு மட்டும்தான் என்று ஏன் அந்த மூடநம்பிக்கை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகின்றோம் அப்படி பெற்றோர்களுடைய அழுத்தம் பெற்றோருடைய பிரஷர் தாங்க முடியாமல் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் அங்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஏனென்றால் இது வந்து இன்றைக்கு கல்வி என்பது சகோதரர்களே நிச்சயமாக இன்றைய பள்ளிக்கூடங்களில் உள்ள கல்வியோ அல்லது லார்டு மெக்காலே லார்டு ரல்லவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேய அறிவுஜீவிகளால் உருவாக்கப்பட்ட இந்த சிலபஸோ இந்த பாடத்திட்டமோ நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்க சீலர்களாக உருவாக்காது இவனை வெறும் கல்வியாளனாக மட்டும்தான் உருவாக்கும் இந்த சிலபஸ் இந்த பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் வெறும் கல்வியாளனாக மட்டும்தான் உருவாக்கும் இறையச்சத்தை ஏற்படுத்தி தராது ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்காது அவனை மனிதனாக உருவாக்காது இந்த பாடத்திட்டம் இப்படிப்பட்ட பாடத்திட்டத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பள்ளி கட் கற்றுக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்வி என்பதை நூற்றுக்கு நூறு வியாபாரமாக ஆக்கிவிட்டன வியாபாரமாக ஆக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல மாணவர்கள் நல்லா அவன் வந்து ரேங்க் வாங்கணும் நல்லா அவன் மெடல் வாங்கணும் என்னுடைய ஸ்கூல் தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஸ்கூலாக பெஸ்ட் ஸ்கூலாக வரணும் என்பதற்காக இந்த பள்ளிக்கூடங்கள் அப்படி வரதுனால என்ன பிரயோஜனம் ஒரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் பெஸ்ட் ஸ்கூல் பேர் வாங்கிட்டா என்ன பிரயோஜனம் இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் நல்ல அறிவாளியாக இருக்கிறாங்க நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றாங்க என்று பேர் வாங்கிவிட்டால் என்ன பிரயோஜனம் அதை வைத்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம் கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம் என்றால் இன்று கல்வி என்பது வியாபாரமாகிவிட்டது என்னுடைய பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பள்ளிக்கூடம் என்று வைத்துக்கொண்டால் உடனே அடுத்த வருடமே அந்த பள்ளிக்கூடத்துடைய ரேட்டு கூடிடும் கல்வியின் ரேட்டு கூடிவிடும் அப்படி தங்களுடைய கொள்ளை லாபம் அடிப்பதற்காக பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த அப்பாவி பச்சிலம் குழந்தைகளை போட்டு பாடாய்ப்படுத்தி வறுத்தெடுத்து அவர்களை படி படி என்று படிக்க வைத்து இதன் மூலமாக நீ ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் கோல்டு மெடல் வாங்கணும் அதன் மூலமாக நம்ம பேர் பள்ளிக்கூடம் ஃபேமஸ் ஆகணும் அதை வைத்து நாங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளிக்கூடங்கள் நம்முடைய பச்சிலம் பிள்ளைகளை அம்பு எறுவதற்குரிய குறியாக மாற்றிக்கொள்கின்றன தாங்கள் எரியக்கூடிய அம்புக்கு நம்முடைய பிள்ளைகளை குறியாக வைத்து அம்பு எறிகின்றன இதனால் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் டிப்ரெஷன் வீட்டிலே ஒழுக்க கட்டுப்பாடு இல்லை வீட்டிலே டிவியை திறந்த ஆபாசங்கள் அசிங்கங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கேவலமான நிலை வீட்டிலே இஸ்லாமிய ஒழுக்கம் இல்லை இஸ்லாமிய அட்மாஸ்பியர் இல்லை இஸ்லாமிய சூழல் இல்லை படி படி படி என்ற நிர்பந்தம் இந்த நிர்பந்தத்தோடு பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் பொழுது அங்கு பள்ளிக்கூடங்கள் வியாபாரமயமாகி போய் அந்த பிள்ளையை வைத்து இவர்கள் பாடாய்ப்படுத்தி வேதனைப்படுத்தி சித்திரவதை செய்யக்கூடிய நிலைமை அதற்கும் மேலாக ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்த ஒரு அற்புதமான புனிதமான உறவு தற்காலத்தில் அருந்து போய்விட்டது அருந்து போய்விட்டது இஸ்லாம் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த சொல்கின்றது எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஹதீஸ் பாடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெறும் பெரிய பெரிய ஊர்களிலிருந்து தூர தூரம் தொலைவில் தான் வந்து அதில் சாஃபி ரஹமத்துல்லா இடத்துல பாடம் கற்க வேண்டும் என்பது மண்டியிட்டு ஹதீஸ் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஷாஃபி ரஹமத்துல்லாவை பார்ப்பதற்கு ஒரு நாவிதன் உள்ளே வருகிறான் முகச்சவரம் செய்யக்கூடிய ஒரு நா நாவித தொழில் செய்யக்கூடிய ஒரு நாவிதன் வருகிறான் அவன் தான் ரெகுலராக ஷாஃபி ரம்துலாலைக்கு முகச்சவரம் செய்வான் அந்த நாவிதனை பார்த்தவுடன் ஷாஃபி ரம்துலாலர்கள் மிகப்பெரிய மரியாதையோடு எழுந்து அவரை கண்ணியப்படுத்தி ரொம்ப இஸ்ஸத்தாக அவர்கிட்ட பேச்சு அவருடைய தன்னுடைய இடத்திலே அந்த நாவிதனை அமர வைத்து கண்ணியப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள் இது மாணவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஒரு நாவிதன் அது உங்களுக்கு முகச்சவரம் செய்யக்கூடிய நாவிதன் அவனுக்கு இத்தனை பெரிய மரியாதை தேவையா இப்படி ஒரு இசத்து கொடுக்குறது என்ன காரணம் என்று சில மாணவர்கள் கேள்வியை கேட்டுவிட்டார்கள் இமாம் ஷாஃபி ரமத்துல்லா சொன்னார்கள் அவர் ஒரு நாவிதர் மட்டுமல்ல ஒரு வகையில் அவர் எனக்கு ஒரு ஆசிரியர் ஒரு நாவிதன் உங்களுக்கு ஆசிரியரா ஆமாம் ஒரு முறை எனக்கு முகச்சாவரம் செய்து கொண்டிருந்தார் அவர் முகச்சாவரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அருகிலே வந்து ஒரு நாய் தன்னுடைய காலை தூக்கி கொண்டு சிறுநீர் கழித்து விட்டு சென்றது அப்பொழுது எப்பயுமே கல்வியை தேடிய கல்வி அறிவை தேடிய பழக்கப்பட்ட இமாம் ஷாஃபி ரமத்துல்லாலை அந்த நாளிதழத்தில் கேட்டார்கள் அது ஏன்பா சில நாய்கள் காலை தூக்காமல் சிறுநீர் அழிக்கின்றன சில நாய்கள் மட்டும் காலை தூக்கி கொண்டு சிறுநீர் அழிக்கின்றன என்ன காரணம் என்று ஒரு யதார்த்தமாக ஒரு கேள்வியை கேட்டார்கள் பேச்சுவாக்கிலே உடனே அந்த நாவிதன் சொன்னார் இமாம் ஷாஃபி ரம்தலாலே அவர்களே உங்களுக்கு இந்த விளக்கம் தெரியாதா பருவமடையாத நாய்களாக இருந்தால் காலை தூக்காமல் சிறுநீர் கழிக்கும் பருவமடைந்த நாய்கள் தான் காலை தூக்கி சிறுநீர் கழிக்கும் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னார் இமாம் ஷாஃபி ரம்தலாலைக்கு அப்படியே ஆச்சரியமாகி அன்றிலிருந்து அந்த நாவிதனுக்கு மரியாதை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஏன் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதற்காக இதைத்தான் இமாம் அலி ரமத்துல அலி ரதி அல்லாஹத்தன் சொல்லக்கூடிய ஒரு கவுல் அபுதாதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மண் அல்லமணி ஹர்ஃபன் ஃபஹுவ மௌலாய எனக்கு யார் ஒருவன் ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தானோ அவன் என்னுடைய எஜமான் ஃபைதா ஷா எபி அவன் என்னை விற்க நினைத்தாலும் விற்க விற்றுக்கொள்ளலாம் எனக்கு ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தவர் எனக்கு எஜமானாவார் அவர் என்னை விற்க நினைத்தால் என்னை கொள்ளலாம் என்று அதற்கு அலி ரதி அல்லாஹத்தன் சொன்னார்கள் இந்த அளவுக்கு இஸ்லாத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் கண்டதையெல்லாம் கற்களையும் மண்களையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மார்க்க கொள்கையில் எழுத்தறித்தவன் இறைவனாவான் என்று சொல்லியும் அந்த எழுத்தறிவித்தவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது இசத்தும் கிடையாது ஆனால் அல்லா ரபுல்லாலுடைய தீனுல் இஸ்லாம் ஆசிரியர்களுக்கு தனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு அவ்வளோ பெரிய கண்ணியமும் இசத்தும் கொடுக்க சொல்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புனித உறவு இன்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அருந்து போய்விட்டது காரணம் என்ன எப்பொழுது பள்ளிக்கூடங்கள் மெட்டீரியலிசமாகி பள்ளிக்கூடங்கள் வியாபார கூடங்களாக மாற்றி அந்த பிள்ளைகளை ஒரு வியாபார பொருளாக கடை சரக்காக பயன்படுத்த ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து இந்த ஆசிரியர்களும் யோசிக்க ஆரம்பித்தார்கள் இந்த மாணவர்களை வைத்து பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் கொள்ளையடிக்க வேண்டுமா நாமும் கொஞ்சம் சைடில் கொள்ளையடிச்சா என்ன தப்பு என்று அந்த மாணவர்களுக்கு மத்தியில் பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பித்தார்கள் எப்படி எந்த மாணவன் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு தன்னிடத்தில் அந்த டியூஷன் படிப்பானோ அவனுக்கு ஒரு மரியாதை தன்னிடத்தில் டியூஷன் படிக்காத மாணவர்களுக்கு வேறு மரியாதை ஆசிரியர் உறவு ஆசிரியர் மாணவர் என்ற உறவு அருந்து போய்விட்டதா எப்பொழுது அற்பமான காசுக்காக அந்த ஆசிரியர் தொழில் என்ற ஒரு புனிதமான தொழிலை இன்றைய ஆசிரியர்கள் அற்பமான காசுக்காக பணத்துக்காக அதை ஒரு கடைச்சரக்காக வியாபார சரக்காக ஆக்கினார்களோ பிறகு அந்த மாணவர்கள் எப்படி ஆசிரியர்களை மதிப்பார்கள் அந்த ஆசிரியரால் தனக்கு டார்ச்சர் ஏற்படுகிறது தன்னை பற்றி அசிங்கப்படுத்துகிறார் தன்னுடைய பெற்றோரிடத்தில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார் என்னும் பொழுது அந்த டிப்ரெஷன் அந்த மாணவனை கொலைக்காரனாக மாற்றுகின்றது ஒன்று கொஞ்சம் வேகமான முரணாக இருந்தால் கொலை செய்கிறான் கோழையாக இருந்தால் தற்கொலை செய்து கொள்கின்றான் ஆகவே அருமை சகோதரர்களே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு மிக ஒரு அற்புதமான உறவு இந்த உறவை நாம் பாழ்படுத்திவிடக் கூடாது அதே நேரத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் நல்ல ஒழுக்கமான ஆசிரியர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திற்காக அவர்களை கண்ட்ரோல் பண்ணினால் அவர்களை கண்டித்தால் இரண்டு அடி அடித்து விட்டால் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ற போக்கை கைவிட வேண்டும் அப்படி தன்னை அடித்து விட்டார் என்பதற்காக ஒரு பெற்றோர் இஷ்யூ ஆக்கிட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இப்படி இருந்தால் பிறகு அந்த பிள்ளைகள் அந்த ஆசிரியர் எப்படி மதிப்பார்கள் பிள்ளைகள் அந்த ஆசிரியர் எப்படி மதிப்பார்கள் அதனால் என்னைக்காவது ஒரு ஆசிரியர் கோபத்தில் கம்பவனா சார் பார்த்துக்குங்க என்ன அடிச்சுக்கே ஆபத்து உங்களுக்கு தான் மிரட்டுகின்றான் மாணவன் மாணவன் மிரட்டுகின்றான் சமீபத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் பத்திரிகைகளை பார்த்த செய்தி ஒரு ஊரில் நடந்தது ஒரு பள்ளி ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி வேறொரு மாணவனோடு தவறான தொடர்பு வைத்திருக்கின்றார் இதை பார்த்துவிட்டு ஆசிரியர் கண்டிக்கின்றாள் அந்த அந்த பெண் ஆசிரியை அந்த மாணவியை கண்டிக்கின்றார் நீ இந்த மாதிரி படிக்கிற நேரத்தில் கண்ட பசங்களோட தொடர்பு கொள்ளாதமா ஊர் சொல்லி உடனே அந்த பெண் சொன்னது தெரியுமா பாருங்கள் மேடம் நீங்கள் படித்து கொடுத்தா அதோட முடிச்சுங்க இது என் பெர்சனல் மேட்ரு இதுக்கு மேலே நீ தலையிட்டீங்க உங்களை என்ன கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களை ஸ்கூல்லேருந்து தூக்குவாங்கன்னு தெரியுமோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுவோங்க மேலே ஒரு பள்ளிக்கூட மாணவி தன்னை கண்டித்த ஒரு ஆசிரியையை மிரட்டுகின்றாள் ஆகவே அருமை சகோதரர்களே இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நாம் பிள்ளைகளை நல்ல செல்வங்களாக வளர்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பள்ளிக்கூடங்களே எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ கர்நாடக சட்டமன்றத்தில் உட்காந்து மூன்று மந்திரிமாருங்க செஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது செல்போன் பார்த்தாங்கண்டா இது கர்நாடக சட்டமன்றத்தில் நடக்கிற முசிபத்தல்ல பள்ளிக்கூடங்களிலேயே வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் செல்போனில் உட்கார்ந்து அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு செல்போன் எதற்கு அந்த செல்போனில் நெட் கனெக்ஷன் எதற்கு அந்த செல்போனில் தேவையில்லாத அப்ஜெக்டிவாக தேவையில்லாத வாய் வாய்ப்புகளும் எதற்கு அதிலே ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் மட்டும் கொடுக்காமல் அன்பு மட்டும் காட்டாமல் அந்த பிள்ளைகள் நமக்கு கொடுத்த அமானிதங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம் இந்த பிள்ளையை ஒரு நல்ல பிள்ளையாக உருவாக்கி அல்லாவிடத்தில் நாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த அமானித பொறுப்பு வராத வரை சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலைகளை மாற்ற முடியாது இது மேலும் மேலும் தீவிரமாகி கொண்டு தான் இருக்கும் ஒரு காலத்தில் நாம் கேள்விப்பட்டோம் அமெரிக்காவில் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையனா அந்த பையனும் அவன் கூட படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சான் விளையாடும் பொழுது தகராறு போச்சான் உடனே மறுநாள் அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு சொந்தமான துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளையை சுட்டு கொண்டு விட்டானாம் ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளையை அப்படிங்கிறது அப்போது ரொம்ப பிரபலமாக நானே சும்மாவில் பேசியிருக்கேன் இந்த சம்பவத்தை பற்றி பெரிய ஒரு ஆச்சரியமான சம்பவமாக சொன்னோம் அமெரிக்க கலாச்சாரம் எங்கே போய்விட்டதுன்னு சொல்லி ஏன் அந்த நாட்டு கலாச்சாரமும் அவர்கள் சார்ந்த மதமும் ஏன் அந்த பிள்ளைகளை ஒழுக்க ஒழுக்க சிலராக உருவாக்கவில்லை அப்படின்னு ஆதங்கத்தை தெரிவித்தோம் இன்னைக்கு அந்த கலாச்சாரம் அப்படியே இந்தியாவில் வந்துவிட்டதுன்னு நினைக்கும் பொழுது சகோதரர்களே இது மென்மேலும் வளரத்தான் வாய்ப்பு இருக்கிறது தவிர இது மாறுவதற்கு குறைவதற்கு வாய்ப்பில்லை எதுவரை நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய இல்லங்களிலும் ஆசிரியர் மாணவர் உறவு என்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு என்பது இஸ்லாமிய அடிப்படையில் இல்லாதவரை அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறையில் இல்லாதவரை அல்லாஹ் ஹபீப் சல்லா காட்டி தந்த முறை உருவாகாதவரை இப்படிப்பட்ட நிலையை மாற்ற முடியாது ஆகவே வல்ல ரபுல் ஆலமீன் உருவாகக்கூடிய இளம் தலைமுறையினரை வருங்கால சந்ததியினரை ஒழுக்கமுள்ளவர்களாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொண்டவர்களாக இஸ்லாத்தை விளங்கியவர்களாக அல்லா ரபுல்லா அமைத்துக் கொடுப்பானாக அதற்கு பெற்றோராகிய நாம் சகோதரர்களே இன்றே நாம் சுதாரிக்க வேண்டும் இப்பொழுதே விழித்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுதே நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பிள்ளை செல்வங்கள் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அமானிதம் இந்த அமானிதத்தை நாம் முறையாக காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற பொறுப்புணரை உணர்வோம் நாளை மறுமையிலே அல்லாவுக்கு முன்னால் கை கட்டி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு குற்றவாளியாக நிற்கக்கூடிய நிலைவேட்டு அல்லா ரபுல்லாலமீன் என்னையும் உங்களையும் முழு சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள்வானாக வருங்கால சந்ததிநிலை இரையச்சமுள்ள நிலாக ரபுல்லான உருவாக்கி தந்தருள்வானாக வாஹிர தாவான் இல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்து